ஆதித்தருளா

కులాభిరామం శ్రీమద్గజంగిరిగుళం ప్రణమామి మోక్షణాం జలస్తమలాక్షయపట్టణా శ్రీమద్గిరాలుగేంద్రమిశ్రా శ్రీమత్పరాంగుణిం ప్రణోత్ప్రణేత్యప్రాహేదానవేదానరామ பாண்டியன் கொண்டாட பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டதிங்கோள் மணிமன்னா உன் செவ்வெதிருத்தா செவ்விதிருக்காப்பேயோடன் நின்னோட பிரிவெண்ணி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின் வாழ் என்ன அமங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு முழங்கும் அப்பாங்க நியமம் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல்லாயிர மல்லாண்டதிண்டோள் மணிவண்ணா உன் சேபடி பிரிவின் ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின் ஆழ்கின்ற மங்கையம் வல்லாண்டே வடிவார் சோதி வளத்துறையன் சுடராழியம் வல்லாண்டே படைவார் பக்கம் முழங்க அப்பாஞ்சரண்யமம் பல்லாய் பத்து நீருளில் வந்து மன்னம் மனமங்கொண்டேன் கோழால் பட்டு நீரை எங்கள் குருவினை புகழ்வான் நாங்கள் இராகதர்வாள் இலங்கை பாலாளாக படைபொழுதானுக்கு பல்லாண்டு கோருதுமே திருவதம் முன்னம் வந்து எங்கள் உலாம் புகுந்து கூடு மனமுடையீர்கள் வரம்பொழி வந்தொல்லை கூடுமினாடு நகரம் நன்கரிய நமோ நாராயணாய வெண்ணே பாடு மனமுடை பத்தருள்ளேர் வந்த வல்லாண்டு கோருவினே குலத்தை கலிபதியாயே அருளைரா கதரை இந்த குலத்தை எடுத்து கலைந்தார் இருளிக சந்தனக்கே குளத்திருளேர் வந்தளி தொழுது ஆயிர நாமஞ்சொல்லே பண்டை குளத்தை தவிர்ந்து பல்லாண்டு பல்லாயிரத்தான் தந்த தந்தை தந்ததம் போத்தப்பன் ஏழ்படியால் தொடங்கி வந்து வழி வழியாற்றியோன அரிய அடைக்கானை அறிவுருவாகி பந்தனகீர பல்லாண்டு பல்லாயிரத்தான் நின்று பாடுதுமே கோயில் பொறியாரே நின்று குடி குடியாற்றுகின்றாய் பொறுமடைவானனை ஆயிரம் பொருள்பாய சுழற்றியாய வல்லானுக்கு பல்லாண்டு நிச்சயமகமே கையுறை காயம் போனது காதுக்கு கொண்டலமே பெண்ணுயிராக்க பையுடனாக பகை கொடியானுக்கு பல்லாண்டு கூறுவனே கலைந்தனின் பேதகவாடை உறுத்து கலத்ததுண்டு கொடுத்ததுளாய் மலர் சூடி கலைந்தன சூடுமி தொண்டர்களை தருமன் திருத்தி திருவோண திருவிழவேல் படைத்தவை நாகனை பள்ளி கொண்டானுக்கு பல்லாண்டு கோருதுமேன் ஒன்றனுக்கடியோடுத்தப்பட்ட நாளே அடியோங்கள் அடிக்குடு வீடு பத்தைந்தது உன்னுடைய தலை பாய்ந்தவனே உன்னை பல்லாண்டு கோருதுமே மேல்வழக்கொண்டுமில்லா அணிகோட்டியல்கோன் அபிமானதுங்கன் செல்வனைப் போல திருமாலே நான் உனக்கு பல வழியால் நமோ நாராயணாவென்னே நாமம் பல பலவரவே பல்வகையாலும் பவித்திரனே உன்னை பல்லாண்டு கூறுவனே என்று பவித்திரனை பரமேட்டியை சாங்கமென்னும் இல்லாண்டாம் தன்னை வெளிபத்தோர் விட்டிருத்தம் விரும்பியதோலாம் உரைப்பார் நமோ பல்லாண்டம் பரமாத்மனை சூழ்ந்திருந்தேத்துவர் பல்லாண்டு பவித்திரனை பரமேட்டியை சார்கமென்னும் இல்லாண்டான் தன்னை விழிபுத்தோர் விட்டுதன் விரும்பிய நமோ நாராயண பல்லாண்டம் பரமாத்மனை சோர்ந்திருந்தேன் துவர் தமிழ் அன்னோல் எங்களுடைய அமாசமய தங்குமானம் நீ எனக்கு பாடமருகிற போயே ஆயரானிரை கண்ணிடர் தீர்ப்பாய் வருகின்றான் சேவையார் போம்பொழில் இல்லை சித்தியோடத்துள்ளாயே வல்லரை மக்களித்திட்டு ஆடல் நன்மா உழைத்து ஆயரானிலை கண்ணிலே பாயமாமழைகாத்த ஊத்தன் அவருகின்றான் சேவையர் போல் தில்லை சித்திரகூடத்துள்ளாரே மகள் பொங்கனஞ்சுண்ட பிள்ளவர் சிறுவென்னால் மாநில மாதர்கள் மாதர்கள் எண்ணம் குளங்கட கோவியர் பாடி தேமலர்த்துவருவான் சித்திரகூடத்துள்ளான் வெண்ணையுண்டான் ஆட்சியர் கூடி இழைப்பா எங்குதோறும் வணங்க இனமருதோடு நடந்திருக்க திந்திரள் பாட வருவான் கூட துள்ளான் மடவார் ஆட்சியரஞ்சி அழைப்பார் தலைத்தமிழ் தாமரை புரிதை தந்தடம்பு கண்டறிவார் நாகத்து உச்சியில் என் அருவாட திளைத்தமர் செய்து வருவார் அருவக்கருமையிலொத்து முத்துடமாகடலொத்து அருகில் திரள் திகழ்கின்ற ஆயிரம் பொன்மலையொத்து மலங்க வருமலைகாப்பான் உய்ய பருவரைதாகி ஆனிலை காத்தான் தவரம் வணங்க அணங்கெழுமாமலை போலே தெய்வ புள்ளேறி வருவான் உய்ய பருவரை காக்கே ஆனில காத்தால் வணங்க அனங்கடுமாமலை தெய்வ புள்ளேறி வருவார் அஞ்சனமாவதே வேறு தினத்தடல் வேடம் வீரமுனிந்தேராய காவி மலர் நெடுங்கண்ணார் கைதொழ வீதி வருவான் தேவர் வணங்கு தந்தில்லை சித்திரகூடத்துள்ளார் ஒன்பயரான வருவா அங்கவனாக மலைந்திட்டு ஆயிரம் தோழிந்தார் இரண்டரிகான சிந்தையை தழுவேழ்வாய் சிங்க உருவில் வருவான் சித்திரகோழத்துள்ளானே கையனவாழியம் சங்கம் பெருமானவர் சோழா ஏழுலகம் தொழுதேத்வராயர் மரங்கள் உரத்தில் மகள் மத்தை திருமகளோடும் வருவான் சித்திரகோடத்துள்ளாரே கையாளியம் சங்கம் எரிவிரைவானவர் சோழா ஏழுலகம் தொழுதேத்தாயர் முடங்கை ஒரு திருளமகள் மத்தை திருமகளோடும் வருவான் சித்திரகோடத்துள்ளாரை சித்திரகோடம் அமர்ந்தார் வானவர் ஜங்கள் பிரானை மங்கையர் போர் ஒன்பதார் தானிவை கண்டு வல்லார் மேல் சாரா தேவினைதார் போகும் பொழுதில்லை சித்திரபூரம் அமர்ந்தார் வானவர் தங்கள் விழானை மங்கையர் வருவார் கலிகண்ணே ஒன்பது சாரா வினைத்தாமே பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் பல்லாண்டதின்றோர் மணிவண்ணா ஒன்றே மணி செவ்விதிருக்காப்பு அழியோ போடும் நின்னோடும் ஆயிரம் பல்லாண்டு வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவால் சோதி வளத்துடைய சுடராரியம் பல்லாண்டு படைபாடு முழங்க நியமம் பல்லாண்டு பிரதேச రామానుజాయ దివ్యాజ్ఞా వర్తరామభివర్ధరా రామానుజాయ దివ్యాజ్ఞా ప్రతిభాసనమజ్వలా విదంగవ్యామిని భూయా సాయుజోదైరైషణే శ్రీరామ శ్రీరంగ ప్రియమణభద్రవా అణులినాం సంవర్ధయా శ్రీవ శ్రీరంగ శ్రీయమనభద్రవా అణులినాం సంవర్ధయా నమ శ్రీశైలనాథార్య పృథే నగర జన్మనే ప్రసాదప్రభరమ ప్రాప్య కైకర్యదాయినే

மாறந்திருவாய் மொழி பொருளை மாநிலத்தோர் பெரும்படி உழைக்கும் சீர் செய்யலாரை காலினை வாழிய செயலாடி திருநாடிய வாழிய கையவந்தியவுக்கோரம் வாழிய கருணை பொங்கிய கண்ணினை வாழிய புதிராகனவாழி முந்தி வாழிய புகழ் வாழி வாழிய அடியார்கள் வாழ அலங்கநகர் வாழ சடகோவன் தமிழ் நோல் வாழ Maharaj.